திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் ஸ்ரீகாழி ஷீர்காழி திருச்சிற்றம்பலம் பொங்கு வெண் பூரி வளரும் பொற்புடை மார்பகம் பேருமான் செங்கநாடரவாட்டோ செல்வனம் சிவனுரை கோயில் பங்கமில் பல மறைகள் வல்லவர் பக்தர்கள் பரவோ தங்கு வெண் தீரை காணல் தன்வயர் காழி நன்னகரே தேவர்தானவர் பரந்து தென்பரை மால் கடல் நீரு வீர் நாவதாலமிர்துண்ணர் நயந்தவர் இருந்திட கண்டு ஆபவென்றரு நஞ்சம் உண்டவன் அமர்த்தரு மூதூர் காவலார்மதில் சூழ்ந்த கடிபொற்காழினகரே கரியின் மாமோகமுடைய கணபதி தாதை பல்பூத்தோ திரியையில் பலி கேகோ செழுச்சுடர் சேர்த்தர் மூதோர் சரியின் முன்கை நன்மாதர் சதிபட மாநடமாடி உரிய நாமங்கள் ஏத்தோ ஒலி புனர்காழி நன்னகரே சங்க வெண்கூழை செவியன் தன்மதி சூடிய சென்னே அங்கம் பூனேனவுடைய அப்பன கழகிய ஊ ஊராம் துங்க மாளிகையுயர்ந்த தொகுகொடி வானிடைமிடைந்து வங்கவான்மதி தடவு மணிப்பொழிற்காழி நன்னகரே மங்கை கூறமர்மையான் மான்மரியேந்திய கையான் எங்களீசன் என்றேழுவார் இடர்பினை கெடுப்பவர் கூறாம் சங்கையின்றி நல் நியமம் தாம் செய்து தகுதியின் மீக்க கங்கை நாடுவர் கீர்த்தி மறையவர் காழி நன்னகரே நாறு கூவிள மத்தம் நாகமும் சூடிய நம்பன் ஏறும் ஏறிய ஈசன் இருந்தி நீதமர்த்தரு மூதூர் நீரு பூசிய உருவர் நெஞ்சினுள் வஞ்சமொன்றின்றி தேருவார்கள் சென்றே தூ சீர்த்திகள் காழி நன்னகரே நடமதாடிய நாதன் நந்தி தன் முழவிடை காட்டில் விடமமர்ந்தோரு காலம் விரித்தரம் உரைத்தவர் கூறாம் இடமதாமரை பயில்வார் இருந்தவர் திருந்திய போதில் குடமதார் மணி மாடம் குலாபிய காழி நன்னகரே கார்கொள்மேனியவ்வர கண் தன்கடும் திரளினை கருதி ஏற்கொள் மங்கையும் அஞ்ச எழுமறை எடுத்த பன்னேறிய சீர்கொள் பாதத்தோர் விரலார் செருத்த வெஞ்சிவனுரை கோயில் தார்கொள் வண்டின சூழ்ந்த தன்வயர் காழி நன்னகரே மாலும் மாமலரானும் மருவி நின்றிகலிய மனத்தால் பாலும் காண்பரிதாய பரஞ்சுடர் தன்பதியாகும் சேலும் வாழையும் கயலும் செறிந்து தன் கிளையொடுமேய ஆளும் சாலினர் கதீர்கள் அணிவயர் காழி நன்னகரே புத்தர் பொய்மிகு சமணர் பொலிகழல் அடியினை காணோ சித்தமற்றவர் கிளாமை திகழ்ந்தனர் செழுஞ்சுடர் கூறாம் சித்த சித்தரோடு நல்லமர செறிந்த நன்மாமலர் கொண்டு முத்தனேயருளென்று முறைமை செய் காழி நன்னகரே ஊழியானவை பலவும் ஒழிந்திடம் காலத்திலோங்கும் இப்பதிகத்தில் பதினொன்றாம் செய்யுளில் பின் மூன்றடிகள் கிடைக்கப் பெறவில்லை சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்